الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاملوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان وقال أيضا أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فغير للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة والله في عون العبد ما دام العبد في عون أخيه أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுபகானுபவத்தான ஒருவனுக்கு உரித்தாகும் திரு நபி முகமது அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாவுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் தாபியாவங்கள் தபாவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமியங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமா ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியா நம்மளுடைய தடைகளை ஹராம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் பிறருக்கு நிம்மதியை பாதுகாப்பை உதவியை முன்வைக்கின்ற பிறருடைய சுக்க சுகங்களில் பங்கெடுக்கின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது ஒரு முஸ்லிம் என்றால் கண்ணியமானவர்களே ஒரு முஸ்லிம் என்ற அந்த வார்த்தைக்கு நபியவர்கள் சொன்ன விளக்கம் من سلم المسلمون باللسانه ويده அவருடைய சொல் செயல் சொல் செயல் லிசான் நாவும் அல்ல சொல் செயல் இந்த இரண்டும் பிறருக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காதவர் தான் முஸ்லிம் நான் ஒரு முஸ்லிமா என்ற கேள்விக்கு இன்னும் ஒருவர் பதில் சொல்ல தேவையில்லை நம்முடைய வாழ்க்கையை வைத்து நாம் பதில் சொல்லிக் கொள்ளலாம் ஒரு நாளைக்கு நான் பேசுகின்ற வார்த்தைகள் எத்தனை நான் செய்கின்ற செயல்கள் எத்தனை அதில் எத்தனை பிறருக்கு நனவு எத்தனை பிறருக்கு கெடுதி இதை வைத்து நான் முஸ்லிமா இல்லையா என்ற முடிவை நாம் எடுக்கலாம் கண்டிப்பாக நான் பேச இருக்கின்ற தலைப்பு அதை ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டால் மொபைல் போன்களை இருக்கின்ற இடத்திலேயே வைத்துக் கொண்டு கை கெடுக்காமல் கவனமாக கேட்பதற்கு பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் கவலைக்குரிய விடயம் பிரசங்கத்தில் கூட நம்முடைய சாதனங்களுக்கு ஓய்வில்லை அந்த அளவு அடிமைப்பட்டு விட்டோம் இந்த ஜிம்மாவுடைய ஒரு மடத்தியானம் அந்த மொபைலை வீட்டில் வைத்துவிட்டு அதை ஓப் பண்ணி வைப்பதற்கு நமக்கு மனசு இடம் கொடுக்காத அளவு பரவான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்தும் நம்முடைய நேரத்தை அந்த போன் எடுக்கிறது சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது விளங்கும் எனவே இது அல்லாவுக்கு கொடுத்த நேரம் இதில் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون நாயர் இதனுடைய அர்த்தத்தை விளக்குங்கள் எனவே முன்னுரையாக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டும் உங்களுடைய கவனத்தை எப்பக்கம் எடுப்பதற்கு நான் சொல்கின்றவுடைய குரான் போதி உங்களுக்கு காட்டப்பட்டால் இந்த ஆயத்து இறங்கியது சொச்சபாவுடைய விடயத்தில் சொச்சபா செய்யப்பட்டால் சொச்சபா இந்த குரானுடைய சாராம்சம் ஹதீசுடைய சாராம்சம் எந்த கத்தியமும் குரான் ஆயத்து ஓதாமல் சொச்சபா செய்தால் சொச்சபாவை கூடாது சொச்சபா குரான் கோரி அஸ்தமியாவோ இந்த வார்த்தையை பாருங்கள் இஸ்மாவோ என்றால் ரெண்டுக்கு அரபியில இஸ்மாவோ இஸ்லாமியாவோ நான் உங்களுக்கு விளங்குகின்றபடி விளங்கப்படுது எல்லோருக்கும் விளங்க நான் சொல்கின்ற அந்த விதம் இஸ்மாவோ என்றால் ஒரு பேச்சோடு நாம் நம்முடைய ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு அதற்கு காது கொடுப்பது போனையும் திண்டுவது அவருடைய பேச்சையும் கேட்பது சாப்பிட்டுக் கொண்டு பேசுவது எழுதி கொண்டு பேசுவது கஷியத்தில் உட்கார்ந்து கொண்டு பணத்தை எடுத்து கடனை கொடுத்துக் கொண்டு ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பது காதலை போனை வைத்துக் கொள்வது கஷியர் கஷியர் வேலையை செய்து கொள்வது இது இஸ்லாம் இஸ்லாமியாவும் என்றுதான் அதை சொல்கிறான் அதுக்கு என்ன விளக்க தெரியுமா வேறு எந்த வேலையும் செய்யாமல் இதை மாத்திரம் கேளுங்க கொத்தபாவுக்கு சொல்லப்பட்டது தெரியுமா காப்பட்டையும் கிண்ட வேண்டாம் கோணையும் கிண்ட வேண்டாம் என்ன வேறு வேறு என்ன அவங்க பிரஸ்பை சரி பண்ணி கொண்டிருக்க வேண்டாம் அல்லது வேற யாராவது யாரும் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் வேறு சிந்தனை வேண்டாம் இதை மாத்திரம் கேளுங்கள் என்பதுதான் புறநாயம் அமைதியாக இருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா கவனமாக கேட்டு அமைதியாக இருந்தால் என்ன ரிசல்ட் தெரியுமா சொர்க்கத்துக்குரிய டிக்கெட் கையில் உங்களுக்கு அல்லாவுடைய ரகமத் கிடைக்கும் கொத்துப்பாவிலே தூங்காமல் மொபைலை கிண்டாமல் பேசாமல் எங்களுடைய சிந்தனைகள் சிதறாமல் இங்கு வைத்துக் கொண்டால் சொருக்க சிக்கத்தோடு வெளியாகலாம் இடைக்காலமாக கேட்போம் என்னுடைய தலைப்பு தெரியுமா இந்த காலத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற பேசப்பட்டு வருகின்ற சிலர்கள் தவறாக விளங்கிய ஒரு கருப்பு இருக்கிறது அது தெரியுமா சகவாழ்வு சகவாழ்வுக்கு சிலர் தவறாக விளங்கியிருக்கிறார்கள் பிற மத சகோதரர்களோடு சேர்ந்து உதவியாக ஒத்தாசையாக அவர்களோடு வாழ்வது இதற்கு நம்முடைய சிலருடைய விளக்கம் தவறான விளக்கம் தெரியுமா முஸ்லிம்களை கணக்கெடுக்காமல் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது இது பிழை முஸ்லிம்களை எவாய்ட் பண்ணி கோ சொல்வது ஜீரோ நம்பர் ஒன் முஸ்லிம்கள் சொல்கிறேன் சிதறலை விளங்கியிருக்கிறார்கள் செய்கிறார்கள் என்னுடைய தலைப்பு அது அல்ல என்னுடைய தலைப்பு வேறு நான் சொல்வதை சம்பந்தப்படுகிறது சிதறலங்கி இருக்கிறார்கள் ஒரு நம்முடைய முஸ்லிம் சகோதர மதத்தை சேர்ந்த இருவர் இருக்கிறார் இருவருக்கும் ஒரே கஷ்டம் இந்த இடத்தில் நம்மளும் ஒருவருக்குத்தான் உதவி செய்வதற்கு வசதி இருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய இனத்தவரை விட்டுவிட்டு அவருக்கு கொடுப்பது பிழை வேண்டியவர்கள் கேட்கலாம் கேள்வி தவறாக விளக்க வேண்டாம் நம்முடைய ஒரு சாரர் விளங்கி இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து வளர்க்க வேண்டும் அவர்களோடு சிரிக்க வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் முஸ்லிம்களை கணக்கெடுக்க கூடாது இது பிழை இது தவறு என்னுடைய தலைப்பிட தெரியுமா கண்ணியமான சிரமப்படுபவர்கள் தேவை உள்ளவர்கள் கஷ்டப்படுபவர்கள் அவர்களுடைய கஷ்டங்களை இரண்டுக்காக இருக்கிறார்கள் சொல்பவர்கள் சொல்லாமல் இருப்பவர்கள் தேடி தேடி ஒவ்வொருடைய கஷ்டத்தை தேடி தேடி உதவி செய்கின்ற முஸ்லீம்களாக நாம் மாறாத வரை ஈமான் காம்ப்ளீட் கிடையாது தவறாமல் இருக்க வேண்டாம் அதை ஒதுக்கி பேசவில்லை அது தேவை ஒரு லிமிட்டோடு சகபால்பு அவசியம் எகலாசோடு மன தூய்மை ஏன் அங்கே என்னுடைய பிசினஸை பாதுகாக்க என்னுடைய கஸ்டமரை கூட்டிக் கொள்ள என்னுடைய ஹெல்ப் பண்ணுவேன் செய்கிறோம் ஏன் செய்யாத உதவியா செய்யாத சேவையா ஏன் அவர்களுடைய வாயால் சார்பான வார்த்தைகள் வெளியாகவில்லை என்றால் செய்பவரிடம் நாசு இல்லை மன தூய்மை இல்லை நான் ஒரு முஸ்லிம் என்ற பெனரோடு நான் ஒரு முஸ்லிம் என்ற லோகோவோடு செல்வதை விட நான் இந்த இயக்கம் நான் இந்த கம்பெனி நான் இந்த குழு நான் இந்த குரூப் நான் இந்த கம்பெனி என்று நம்முடைய பெனரோடும் நம்முடைய லோகோவோடும் நம்முடைய பிசினஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நோக்கத்தை தான் சேவை செய்கிறோம் செலவழிகிறது பணம் அவர்கள் உதவி பெறுகிறார்கள் நம்முடைய இனத்திற்கு நடந்த நனவுகள் குறையும் நபியவர்கள் செய்தார்கள் இஸ்லாம் என்ற லோகோடு நபியவர்களுடைய ஹெல்ப் இஸ்லாம் என்ற லோகோ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாற்பது வயது வரைக்கும் நபியவர்களுடைய சேவை முகம்மது என்ற நபருடைய நாற்பது வயது வரைக்கும் நபியருடைய ஹெல்ப் மைண்ட் நபியருடைய சேவை நபியவர்களுடைய ரிலீஃப் நபியவர்களுடைய என்ன சொசைட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே முகம்மது என்ற நபரோடு சம்பந்தப்பட்டது சமூக உதவிகள் தெரியும் சொல்ல தேவையில்லை நாற்பது வயதில் நபியாக ரசூலாக வந்த பிறகு முகம்மது என்ற நபருடைய பெயருக்கு அங்கு இடம் இல்லை அல்லாஹுடைய நபி அல்லாஹுடைய ரசூல் பேசுறதான அடையாளம் அங்கு இல்லை கொள்ள வேண்டும் முகம்மதா சாதிக் உண்மையாளர் அமீ நம்பிக்கையாளர் காகத்துல்லாவுடைய அஜர் அஸ்வல் அந்த கல்லை வைக்க கோட்டி சண்டை நான் தான் வைப்பேன் நான் தான் வைப்பேன் இல்லாவிட்டால் சொல்லுவேன் யாராவது முன் வந்தால் நான் தான் வைக்க வேண்டும் எல்லா லீடர்களும் இப்பொழுது வந்தார் யார் முகமது என்ற வாலிபர் சொல்லதாலே செல்லம் அப்பொழுது சொல்லதாலே செல்லம் அல்ல முகமது என்ற வாலிபர் ஆ பொருத்தமான நல்ல ஒருவர் வருகிறார் இவருடைய முடிவை கேட்டு அமல் செய்வோம் இவருடைய ஒப்பீனியன் இவருடைய என்ன முடிவென்னா எல்லோரும் பாருங்கள் குளோத்தை எடுங்கள் வையுங்கள் கல்லை எல்லோரும் தூக்குங்கள் எல்லோரும் சேர்ந்து தூக்கிறார்கள் கல்லை எடுத்தார்கள் வைத்தார்கள் எல்லோருடைய சார்பாகவும் அதுவரைக்கும் முகம்மது என்ற வாலிபர் நல்ல நேர்மையானவர் உண்மையானவர் உதவி மனப்பான்மை உள்ளவர் ஏழைகளுக்கு கஷ்டமானவர்களுக்கு உதவி செய்பவர் நேர்மையான வியாபாரி ரசூலுல்லா நபியுல்லா என்று வந்த பிறகு முகம்மது என்ற தனிநபருடைய பெயரை அடையாளப்படுத்த அடையாளப்படுத்தவில்லை இஸ்லாத்துடைய தோன்றுவர் இங்க நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா ஏன் சேவை செய்கிறார் பஜாரிலே இவருடைய கடையை பாதுகாக்க சொசைட்டியில இவருடைய கம்பெனியை பாதுகாக்க இவருடைய கஸ்டமரை உடைத்துக் கொள்ளாமல் இருக்க எல்லோரும் அல்ல சிலர் சிலர் இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சமூகம் முன்னேற முடியாது என்னுடைய தலைப்பு என்ன சிரமப்படுபவர்கள் கஷ்டப்படுபவர்கள் தேவை உள்ளவர்களை தேடி தேடி தேடி வருகின்றவர்களையும் மிரட்டுகின்ற காலம் நம்மவர்கள் நம்ம நம்மிடத்தை ஏதாவதே கேட்காமலே எத்தனை அறாமான சேவைகளுக்கு அள்ளி கொண்டிருந்த காலம் எது எதைக்கென்று சொல்ல முடியும் சொல்லாமல் இருப்பது பொருத்தம் இஸ்லாம் இப்படிப்பட்ட மார்க்கம் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் பொழுது இந்த வீட்டில் இருக்கின்ற மோமின் வயிறு நிறைய சாப்பிட மாட்டார் நான் யாருக்கும் மட்டும் சொல்லவில்லை வயிறு நிறைய சாப்பிட மாட்டார் உதாரணம் வீட்டுக்கு ஐந்து பேருக்கு போதுமான சாப்பாடு ஆக்கியிருக்கிறார் பக்கத்து வீடு வலது இடது முன்பின் அது முஸ்லீமா இருக்கலாம் முஸ்லீம் அண்ணாமல் இருக்கலாம் அது பேரு பசியோடு இருக்கிறார் என்றால் ஐந்து பேருக்கு சமைத்த சாப்பாடு சாப்பை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு அனுப்பாமல் அதை இவர் சாப்பிட மாட்டார் இத்தம் சொல்கிறது தாமுள் வாகை எக்ஸில் இல்லை தாமுள் இல்லை எக்ஸில் அருவா இந்த ஈமானை பாருங்கள் கண்டியமானவர்களை ஒருவருடைய சாப்பாடே இரண்டு பேருக்கு போதும் என்றார்கள் அது ஒருவருடைய சாப்பாடு நம்முடைய பாட்டு பாணியில் ஒருவர் ஒரு பார்வை ஒரு பாத்திரம் ஒருவருக்கு இல்லை அது இரண்டு பேர் சாப்பிட்டாலும் அல்லா வயிறே நிறைப்பார் ஏன் தெரியுமா இவர் அவரை கூப்பிட்டு தன்னோடு கோஆபரேட் பண்ணி உட்கார வைத்து சாப்பிட்ட பறக்கட்டார் இதை சாப்பிடைய தலைப்பு விளங்கி இருக்கும் நான் ஆரம்பிக்கவில்லை முன்னுரை கண்ணியமானவர்களே நான் ஆரம்பத்தில் ஒரு சூற பூர்த்தியா முதலில் ஒரு ஆயிரத்தி ஒரு பாதி உள்ளது தாமனல் என்று வந்த புவா தாமன் நல்ல விடயங்கள் உபகாரமான விடயங்கள் உதவி செய்கின்ற விடயங்கள் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுகின்ற விடயங்களில் ஒருவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருங்கள் குரான் சப்போர்ட்டிவாக இருங்கள் ஹெல்த்தின் மைண்டோடு வாழுங்கள் உதவி செய்யும் சிந்தனை வளர்ந்த ஆவணாடு எப்படியோதுவார் பாவங்களுக்கு ஹராம்களுக்கு அல்லாவுக்கு மாறுபாடு செய்கின்ற விடயங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் கண்ணியமானவர்களே சிறுக்கிற்கு கொப்பருக்கு இடை வைப்புக்கு நாம் உதவி செய்ய முடியாது உதவி செய்ய முடியாது ஒருவருக்கு ஒரு பகைமை விரோதம் உண்டாகின்ற விடயங்களுக்கும் உதவி செய்ய வேண்டாம் இது ஒரு சூறாவை போற்றியாக உதவி அரை தள்ளி கதிபுபித்தேன் கியாமத்து நாளை பொய்ப்பிக்கின்றவரை பார்த்தீர்களா கியாமத்து நாள் ஒன்று இல்லை இருக்குமா சந்தேகம் அது தண்டனை சொர்க்கம் நிலைமை சந்தேகம் பொய்ப்பிக்கிறோம் பொய்ப்பு பொய்ப்படுத்துகிறார் நம்பவில்லை பதாரிக்கிறது எதுவும் சொல்லியது அவர் அனாதைகளை கடிந்து கொள்வார் அனாதைகளோடு ஹாடாக நடப்பார் ஹாஷாக நடப்பார் எப்பொழுதும் அனாதைகளை ஒதுக்கி நடப்பார் அதுக்கு இடையிலே ஒரு உதாரணம் சொல்லிக் கொண்டு போன சொந்தமா இருக்கும் இது நாம் நம்முடைய சொந்த காணிகள் சொந்த வீடுகள் பொருளாதாரத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அதனுடைய பாஸ்ட் கடந்த காலத்தில் எப்படி வந்தது முழுக்க முழுக்க நம்முடையது தானா உதாரணம் நானாவுக்கு பங்கெடுக்கிறது நானா மவுத்து நானா மவுத்தாகும் பொழுது நானாவுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அது நம்முடைய கைக்கு வந்தது நானாவுடைய பிள்ளைகளுக்கு அது வந்து போயிருக்கிறதா தம்பி மௌத்தாகும் பொழுது பிள்ளைகள் சிறியவர்கள் நம்முடைய கைக்கு பொருளாதாரம் வந்தது கடை வந்தது கண்மணி வந்தது சக்தி வந்தது ஏன் வாங்கிய வாகனம் கூட தம்பிக்கும் பங்கு இருக்கிறது நானாவுக்கும் பங்கு இருக்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு அதில் பங்கு போயிருக்கிறதா நரக நெருப்பில் வாழ்கிறோம் அநாதைகளை ஒதுக்கி நடப்பான் கியாமத்து நாளை பொய்ப்பிப்பவன் கியாமத்து நாளை பொய்ப்பிப்பவருடைய அடையாளம் என்ன அனாதைகளோட இந்த ரிலேஷன்ஷிப்பிலே கோட்டை விடுவார் அப்பொழுது சின்ன பிள்ளைகள் இப்படி தேவை இருக்கிறது இப்பொழுது நான் அவருடைய பிள்ளை திருமண வயசு நான் அவருடைய பணம் என்னுடைய கம்பெனியில் இருக்கிறது என்னுடைய வீட்டில் பங்கு இருக்கிறது என்னுடைய கேபிட்டலிலே நான் அவருடைய பங்கு இருக்கிறது பிள்ளையுடைய திருமணத்தை நாம் தான் செய்து வைக்க வேண்டும் என்ற படத்தில் செய்கிறோமா ஆஹ் அந்த நேரத்தில் சின்ன பிள்ளை இந்த நேரத்தில் பெரிய பிள்ளை அந்த பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிறார் சாச்சாவுடைய படத்தில் வாப்பாவுடைய படம் இருக்கிறது என்று ஆனால் அல்லாவுக்கு தெரியும் அனுபவிப்பவர் நெருப்பை சிந்துகிறார் நெருப்பில் வாழ்கிறார் பயப்பட வேண்டும் ஏனென்றால் யாரோ அனாதையுடைய சொத்து நம்முடைய பணத்தில் இருக்கிறது கொடுக்கவில்லை ஏனென்றால் ஏனென்றால் வட்டி ஏனென்றால் தக்காத்து கொடுப்பதில்லை நஷ்டத்துக்கு காரணம் தேடுகிறோம் நாட்டில் பிரச்சனை கஸ்டமர் குறைந்து விட்டார்கள் பதார்கள் பஜார் ஜிம் பஜாரோ பஜாரோ இல்லை சகோதரர்களே அலர்ந்த ரிஸ்கை அல்லா தருவார் நம்முடைய ஈமாற்றியலாக இருந்தால் கண்ணியமாக உதாரணங்களுக்கு கடைக்கு வருவதில்லை அவர்கள் அல்ல அவர்கள் வந்து வாங்கினால் நம்முடைய கோட்டை அனாதையுடைய சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கொடுக்காமல் தங்கச்சி தாத்தாவுடைய பங்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் கொடுக்காமல் நானாவுடைய தம்பியுடைய சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கொடுக்காமல் இதுதான் நெருப்பு எப்படியும் சாம்பலாகும் சாம்பலாகும் பணம் ரசாகும் இத நாயத்தை விளங்கப்படுத்திய உதாரணம் சம்பந்தம் இருக்கிறது தப்பிக்கோடு ஆகின் விவசாயம் ஏழைகள் பெரியவர்கள் கஷ்டமானவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு உணவு கொடுக்குமாறு பசியை கோக்குமாறு தாகத்தை கோக்குமாறு தேவை நிறைவேற்றுமாறு தூண்ட மாட்டார் கொடுக்க சொல்ல மாட்டார் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் எடுத்துக்கொண்டே இருப்பார் யாருடைய அடையாளம் கிராமத்தினாலே நம்பாதவருடைய அடையாளம் சமையலுள்ளில் முசல்லி ஏற்றுடைய நலம் தொழுகையை கொண்டு வந்து போட வேண்டும் இங்கே அனாதைகளையும் விஷயங்களையும் சொல்லிவிட்டு என் தொழுகையை கொண்டு வர வேண்டும் இப்படிப்பட்டவர்களுடைய தொழுகை கூட தொழுகையாக இருக்காது தக்பீர் கட்டினாலும் ஏதாவது பிசினஸ் தான் ஓடிக்கொண்டிருக்கும் இதை எப்படி விற்பது அதை எப்படி வாங்குவது அவரை எப்படி புரட்டுவது இதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுவது அவருக்கு எப்படி அவரை எப்படி தள்ளுவது தக்பீர் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் கேலஸாக தொழக்கூடியவர்கள் கேலஸாக தொழக்கூடியவர்களுக்கு குரானை அல்லாதே பத்துவா செய்கிறார் என்றால் ரெண்டு கருத்து துனியாவிலே கேவலம் அழிவு நாசம் வயலென்ற நரகம் துனியாவில் கேவலம் அறவையிலே வயலென்ற நரகம் தொழுது ஏன் தெரியுமா மேலே உள்ள அகலாக்கில் உள்ள மேலே சொல்லப்பட்ட அகலாக்கு வீக்காக இருந்தால் தொழுகையும் குழந்தையாக இருக்காது அல்லது நம்ம சொல்லாதி சாப்பிடும் சொல்லுவார்கள் அல்லது நம்ம தொழுவாரும் யாராவது பார்க்கிறார்களா பார்த்தா தொழுகை இல்லாவிட்டால் நாட்டில் தொழுகை வெளிநாட்டில் தொழுகை இல்லை நாட்டில் தொழுகை சீனா துபாய் சிங்கப்பூர் மடகஸ்கார் மலேசியா போனால் இவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை சிலர் மகல்லாவின் தொழுகை சிறிலங்காவில் வேறொரு பண தொழுகை இல்லை மகல்லாவில் சொல்லாமல் இருந்தால் உலகத்திலே கிடைக்காது தொழுகை கவனையிடம் சுயம் கவனம் மாவும் அடுத்தா என்று பாருங்கள் சீப்பான விடயங்களை கூட கொடுக்க மாட்டார்கள் அந்த அளவு விலையிலான எக்ஸ்பென்சிவான பொருள் அல்ல அற்பமான பொருளை கூட கொடுக்க அது உதாரணம் எடுத்துவார்கள் உப்பு பக்கத்து வீடு சமைத்துக் கொண்டிருந்தார்கள் கடை கணப்போதைக்கு பிள்ளையும் இல்லை ஆண்களும் இல்லை கொஞ்சம் உப்பு சேரை அந்த உப்பை கூட பக்கத்து வீட்டில் கேட்டால் ஒரு புடி உப்பை கொடுக்க மாட்டார்கள் அதுக்கு இன்னும் உதாரணம் கிணறு வாதி இல்லை உங்களுடைய வாதியை கொஞ்சம் பாருங்கள் கிணத்துல தண்ணி அனுமதி வாதியை கொடுக்க மாட்டார்கள் குழி தோட்ட வேண்டும் மண்வெட்டி இருக்கிறது விலக வெட்ட வேண்டும் அந்த கோடாளி அந்த கோடாளியை கொஞ்சம் குரோ பண்ணுங்களே கொஞ்சம் இரவன் ஆட்டார்களே அதை கூட இல்லை இல்லை என்று சொல்வார்கள் பக்கத்து வீட்டுக்கார ஒரு மிட்டி கேட்டால் கூட என்னோட மிட்டி உடைந்து விட்டது பொடி என்று சொல்வார்கள் பொய் உயர்ந்தவுடன் மாவும் சீப்பான பொருட்களையும் மக்களுக்கு கொடுக்காமல் சேர்த்து வைப்பாங்க முழு சூறா முடித்து விட்டது இப்பொழுது கண்ணியமானவர்களே சூறா குரானை தெளிவுபடுத்தினேன் அதிர்ந்து வரை சொல்கிறேன் பிறருடைய கஷ்டங்களை எப்படி தேடி தேடி உதவி செய்ய வேண்டும் அதனால் என்ன கிடைக்கும் கண்ணியமானவர்களே ஞாபகம் வைகள் நமக்கு யாருடைய உதவியும் யாரும் மன்னர் தான் யாரும் உதவியாளர் இல்லை ஜனாதிபதி மன்ன பிரதமரும் அல்ல என்ன பொருளாதார அமைச்சரும் அல்ல அவர்கள் எவ்வளவு நன்மை இருக்கிறார்கள் நம்முடைய ரிஸ்கை பறிக்க முடியாது பறிக்க முடியாது இப்போ ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லி அல்லா ரிஸ்க் அளந்தால் எப்படி தருவான் என்பதற்கு உதாரணம் பதார்த்தையும் பதார்த்தல் அல்ல வரும் ஒருவர் ஒரு பாதை போய்கொண்டிருக்கிறார் ஹதீஸ் நபி சல்லாசலன் சொன்ன சம்பவம் போய்கொண்டிருக்கும் பொழுது மேகத்திலிருந்து வானத்திலிருந்து சவுண்ட் வருகிறது ஹதீசில் என்ன சவுண்ட் தெரியுமா வான் மேகமே மலை மேகம் மலை இருந்து இருக்கிறது மலை மேகம் ஒன்று வந்திருக்கிறது சவுண்ட் ஒன்று வருகிறது இன்னாருடைய தோட்டத்துக்கு நீ மலையை பொழிவி மலையே இன்னாருடைய தோட்டத்தில் போய் நீ இறங்கு உதாரணம் சொல்கிறேன் அப்துல்லா அப்துல்லாவுடைய தோட்டத்திலே போய் பேய் சம்பவத்தை கேட்டவருக்கு ஆச்சரியம் அந்த மலையின் மேகம் அப்படியே போகிறது அந்த ருக்கன் போகிறார் போகும்போது ஒரு தோட்டத்தில் மாத்திர மலை அந்த ஊரில் அவருடைய பாவக்கு மாத்திர மலை வந்தால் தோட்டக்காரன் பேசினார் உங்களுடைய பேர் என்ன தோட்டக்காரன் சொன்னால் அந்த மேகத்திலிருந்து வந்த பேரை சொன்னார் என்னுடைய பேரு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்துல்லா ஏன் பேரை கேட்டீர்கள் வந்தீர்கள் பேரை கேட்டீர்கள் இல்லை இந்த ரூட்டர் வந்து கொண்டிருந்தேன் மேகத்திற்கு ஒரு சவுண்ட் வந்தது ஒரு வாய்ஸ் யார் பேசியது தெரியாது சுத்தம் வந்தது மனையே இன்னொருடைய தோட்டத்தில் போய் பேய் வந்து உங்களுடைய தோட்டத்தில் மாத்திரம் மழை பெய்கிறது பேரை கேட்டேன் மேகத்திலிருந்து வந்த பெயரைத்தான் உங்களுடைய பேராக நான் கண்டுகொண்டேன் உங்களுடைய தோட்டத்துக்கென்றே அதான் மழை அனுப்பினான் பஜாரில் இன்னொரு கடை இருக்கலாம் டெக்ஸ்டைல் செய்கிறோம் நமக்கு ஆப்போசிட்ல ஒரு டெக்ஸ்டைல் திறப்பதாலோ வலது பக்கம் அதே ஐட்டத்தை திறப்பதாலோ இடது பக்கம் அதே ஐட்டத்தில் ஒருவர் போடுவதாலோ நம்முடைய ரிஸ்கை பறிக்க முடியாது நமக்கு ஜெனஸ்வர தேவையில்லை கோழி பாம்பு செய்கிறோம் நம்முடைய பாம்புக்கு முன்னால் இன்னும் ஒருவர் பாம்பு திறப்பதால் நம்முடைய ரிஸ்கை அவர் பறிக்க முடியாது ஹோட்டல் செய்கிறோம் நம்முடைய ஹோட்டலுக்கு முன்னால் அவர் ஹோட்டல் திறப்பதால் நம்முடைய ரிஸ்கை பறிக்க முடியாது அவர் கம்பல்சரிக்கு திறக்கலாம் நமக்கு அந்த ரிஸ்கை அவருக்கு போகாது நமக்கு தான் வரும் இது ஈமான் இதுதான் இந்த பிரச்சனை ஈமான் இல்லாதவன் அவர் கடை திறந்த என்னுடைய வியாபாரம் குறையும் அவர் ஹோட்டல் திறந்த என்னுடைய கஸ்டமர் குறைவார்கள் அவர் ரெஸ்டாரண்ட் திறந்தால் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு அது வராது அவர் டெக்ஸ்டைல் செய்தால் என்னுடைய டெக்ஸ்டைல் வியாபாரம் போகாது அவர் பாம் திறந்தால் எனக்கு கோழி விற்காது மலையை இவருடைய தோட்டத்துக்கு பேரவை என்று அல்லா இவருடைய கடையிலே போய் பொருள் வாங்க நாம் அனுப்புவார் அனுப்புவார் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவதை பற்றிய ஹதீஸ் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒருவருடைய துணியாவுடைய கஷ்டத்தை யார் போக்குவாங்க குர்பா என்ற கஷ்டம் சிரமம் அவருடைய மறுமை கஷ்டத்தை எல்லாம் போக்குவாங்க உலகத்திலே ஒருவருக்கு பசிக்கு உணவளித்தால் தாகத்துக்கு நீர் புகட்டினால் கண்டிப்பானவர்களே மறுமையிலே பசி இல்லாத தாகம் இல்லாத சுவர்க்கத்தில் அல்ல நமக்கு அந்த தருவாங்க உலகத்திலே ஒரு ஒரு ஒருவரை கொடுக்கிறோம் சிறப்புகளை விளங்க வேண்டும் ஒரு டிரெஸ்ஸை கொடுக்கிறோம் என்றால் அவருடைய சிறப்பு என்ன சதீசை பாருங்கள் கண்டிப்பானவர்களே உதாரணம் சொல்கிறேன் ஒரு சாரம் கொடுக்கிறோம் வருடம் மூணு வருடம் பாவிக்கிறார் அதை மூன்றாவது வருடம் அந்த சாரத்தை துண்டு துண்டாக வெட்டி கொஞ்சம் பேராகிவிட்டது அந்த துண்டை ஒரு சாரத்தை ஒரு பத்து துண்டாக வெட்டி ஒரு பகுதியை சுத்ராவுக்கு பாவிக்கிறார் இன்னொரு பகுதியை சிறு பிள்ளைகளுக்கு அணையாடையாக உதாரணத்துறை அணையாடையாக பாவிக்கிறார் இன்னும் ஒரு பகுதியை சைக்கிளை துடைப்பதற்காக காரில் வைத்திருக்கிறார் வாகனத்தை வைத்திருக்கிறார் இன்னும் ஒரு பகுதியை வீட்டிலேயே வாழ்வதற்கு சாப்பிட்டு விட்டு துடைக்கின்ற சேவையை பாவிக்கிறார் பத்து துண்டுகளாக வெட்டி அந்த காலத்தை அவர் பாவிக்கிறார் ஒன்பது தொண்டுகள் கிழிந்து டஸ்ட்பினுக்கு போய்விட்டது பத்தாவது ஒரு தொங்குகள் இருந்தாலும் ட்ரெஸ் கொடுத்தவருடைய கொடுத்தவருக்கு சதங்காவுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் இதுதான் சதக்காவுடைய பவர் கொடுத்தால் அது அதிகம் வரை காணப்படுவான் சதக்க ஜாலியா ஒவ்வொன்றை பாருங்கள் ಇದರಲ್ಲಾಗಿ ಕಷ್ಟತೆಗಳಿಗೆ ವೈತರಲ್ಲ ಅವರುடைய கியாமத்தினருடைய கஷ்டத்தை நீக்குவாமா ஒரு அதிஸ் பார்த்து ஒரு சம்பவத்தை நபி சொல்லி காட்டார்கள் கியாமத்து நாளில் சிலர்கள் சிலரை தேடுவார்களாம் மக்களை தேடுவார்களாம் மக்களை தேடுவார்கள் தேடி தேடி ஓடி போய் கைத்தா குடிச்சு கொண்டு வந்து அல்லாவிடம் பாதிடுவார்களா இவர்களுக்கு சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்ப்பார்கள் வேதனை செயல்படுகிற நரகவாதிகளை பார்த்து தனக்கு தெரிந்த ஒருவர் நரகத்தை இருப்பார் தனக்கு உதவி செய்தவர் ஒரு சம்பவம் எனக்கு வருகிறார்கள் அந்த நரகத்தில் இருக்கின்ற நபரை அவசாவிடம் சொல்லி காட்டி அவரோட பேசாம சந்தர்ப்பம் கொடுப்பான் கேட்டு கொடுத்துருவாராம் நீங்கள் என்னை ஞாபகம் இருக்கிறதா நான் இப்படி போய்கொண்டிருந்தேன் உங்களுடைய வீட்டை தாண்டி உங்களுடைய கடையை தாண்டி நீங்கள் இருக்கிற இடத்தை தாண்டி உங்களிடம் தண்ணீர் இருந்தது எனக்கு தாகம் நீங்க ஒரு கப் தண்ணீர் தந்தீர்கள் எனக்கு ஒரு இடத்தில் வாருங்கள் அல்லாவிடம் நான் உங்களுக்காக வேண்டி வேண்டுகிறேன் அல்லாவுக்கு தெரியும் உதவி செய்கின்றவர்கள் உதவி செய்யப்படுகின்றவர்கள் தியாகத்தினாலே அவர்கள் மூலம் அல்லா எனக்கு சிறப்புகளை தருவான் என்பதற்கு உதாரணம் அல்லா ஏற்படுத்தியிருக்கிறார் இவர் எனக்கு உலகத்திலே ஒரு கப் தண்ணீர் தந்தவர் ஒரு கப் தண்ணீர் தந்தவர் நரகத்திற்கு ஏதோ ஒரு பாவத்தை காரணமாக இவரை மன்னி எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று வாதிடுவான் அந்த வாதாட்டத்தை அல்ல ஏற்றுக்கொள்வான் அல்லாவும் தெரியும் இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவரை எல்லாம் மன்னிப்பா தன்னிக்கம் ஒரு ஓட்ட கப்புக்காக வேண்டி கிடைக்கின்ற பாக்கியம் பிறருக்கு செய்கிற உதவி வீணாக ஆகுது வேண்டும் அவர்களிடம் உதவி எடுப்பதற்கு அவர்களுக்கு அவர்களிடம் ஏதாவது எடுப்பதற்கு அல்ல அல்லாவுக்காக இதான் அந்த கஷ்டத்தை நீக்கினால் அந்த அந்த கஷ்டத்தை உலக மறுமை கஷ்டத்தை கியாமத்தனுடைய கஷ்டத்தை நீக்குவான் பல விஷயங்கள் வருது யாரோ ஒரு மூவினுக்கு ஆடை அணிவிப்பார் வல்லா பசுமையான சொருக்கத்துடைய பட்டாடைகள் அணிவிப்பார் யார் ஒரு குறையை மறைப்பாரோ அவருடைய குறைகளை எல்லாம் மறுமையில் மறைப்பார் குறைகள் மறை நெகட்டிவ் மறைப்பாரோ அல்லா அவருடைய நெகட்டிவ் அவருடைய மைனஸ்களை கொண்டு கொண்டு தகுந்த கூலி அல்லாவுக்கு ஒரு அடியானிலும் ஒரு அடியானுக்கு உதவி செய்ய காரணமெல்லாம் அல்லா அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் என்று நமக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை போன்று அதை விட கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நாம் உதவி செய்தால் நம்முடைய கஷ்டத்துக்கு அல்லா உதவி செய்ய ஏற்பாடு செய்வார் ஏற்பாடு செய்வார் தெரியுமா إذا رأيتم صاحب حاجة فأرشدوه தேவை உள்ளவரை நீங்கள் கண்டு கொண்டால் அடையாளம் கண்டால் உடனே ஹெல்ப் பண்ணுங்கள் உடனே உங்கள முடியுமா உதவி செய்யுங்கள் சொன்ன நபியவர்கள் செல்லதாலே செல்லும் ஒரு தலைவர் உறவு கேட்டார் நபியவர்களிடம் ஒன்றுமில்லை கொடுக்க ஒரு ஈஸ்டம்பரம் இருந்தால் கொடுத்திருப்பார்கள் ஹாபீஸ்டம்பரம் இருந்தால் கொடுத்திருப்பார்கள் நபியவர்கள் உடுத்திருந்த ஆடை டிரெஸ்ஸை தவிர வேறொன்றுமில்லை கீழே வேஷ்டியை வைத்துவிட்டு ஜிப்பாவை கலத்தி கொடுத்துவிட்டு வெறுமேலோடு போனார்கள் வெறுமேலோடு சொன்ன நபியவர்கள் செய்து காட்டினார்கள் ஜனாதாவை கொண்டு வந்து வைத்து நபியவர்கள் ஆரம்பத்தில் என்ன கேட்பார்கள் கடன் இருக்கிறதா கடன் இருக்கிறது நீங்களே தெரிவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யாரை சொல்லுவீங்க நான் தெரிவிக்க மாட்டேன் கடன் நான் சொல்லுவீங்கன்னா கூட கடனாளிக்கு மன்னிப்பு கிடையாது யாராவது தொழில்விப்பார்கள் அதிகமான நிகழ்வு வசதியுள்ள சகாபாக்கள் பின்னால் இருந்து நம்மை கொண்டு கோடிக்கணக்கல்ல சிறிய சிறிய கடன்கள் பெரும்பாலும் சகாபாக்களுடைய கடன் அத்தியாவசிய தேவைகளுக்கு தீனுடைய விஷயங்களுக்கு ஆடம்பரத்துக்கள் நம்முடைய கடன்களை லக்ஸரிக்கு நம்முடைய கடன் லக்ஸரிக்கு நம்முடைய சொகத்துக்கு அவர்களுடைய கடன் அத்தியாவசிய தேவைக்கு தீனுக்கு மார்க்கெட்டுக்கு அல்லாவுக்கு விருப்பமான வணிகரித்து வணிகத்தான் கடன் நான் பொறுப்படுகிறேன் அபுபக்கல் இல்லாமல் அபுத்தல் இல்லாமல் அப்துரமானின் அவர்கள் என்ன சொல்வார்கள் நான் பொறுப்பையார் சொல்லலாம் இந்த மையத்துடைய கடனுக்கு நான் பொறுப்பு சொல்லுவீங்க நீங்க தொழில்நுட்ப அவருக்கு பாத்தியம் கடனுக்கு நான் பொறுப்பும் என்னோட பதிச்சொல்லுங்கள் இது ஆரம்ப நிகழ்வு நபி அவர்களுக்கு அல்லாவுடைய பாத்தியங்கள் அல்லாவுடைய கனிவத்துகள் ஓரளவு வசதி வருகின்ற ஒரு கால வந்த பிறகு தனக்கென்று பங்களா தனக்கென்று பெரிய வாகனம் தனக்கென்று என்னை மனவரில் எந்த விதமான ஒன்றை அனுபவிக்கவில்லை ஏன்னா வைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்வார்கள் மந்தரக்க மாலன் நல்லா கவனியுங்கள் எனவே வசதி உள்ளவர்களே உங்களுடைய பொருளுக்குரிய ப்ரொடெக்ஷன் உங்களுடைய எக்கனாமிக்குரிய பாதுகாப்பு சேஃப்டி நீங்கள் பெரிய இடத்தில் உள்ளவர்களை கைப்பல் போட்டு வைப்பதல்ல அது கவர்மெண்ட் மாலையான அவருடைய பதவி போகும் இந்த கவர்மெண்டில் ஒருவருக்கு நீங்கள் சந்தி கொடுக்காகும் உங்களுக்குரிய சேஃப்டி தக்காஸ் உங்களுக்குரிய சேஃப்டி பதக்கா உங்களுக்குரிய சேஃப்டி உதவி உங்களுக்குரிய சேஃப்டி தான தர்மம் உங்களுடைய பொருளாதாரத்துடைய சேஃப்டி ஏழை அனாதை விதவைகளுக்கு செய்கின்ற உதவி பதக்கா இதை சேஃப்டி பக்காவும் லஞ்சமும் அல்ல சேஃப்டி அது இன்னும் இன்னும் லஸ் அவர்களுக்கு கொடுத்துட்டோம் பாதுகாக்க வேண்டும் லஸ் கஷ்டம் அது ஒன்றுமே கொடுக்காமல் அல்லாவுடைய சேர்த்து வேண்டுமா அவர்களுக்கு லட்சக்கணக்கு கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு ஆயிரக்கணக்கு தான் கொடுக்க வேண்டும் அல்லாவுக்காக அல்லாவுடைய சேர்த்து கண்ணியமனவில்லை சொல்லிக் கொண்டு வந்த விடயம் என்ன தெரியுமா நபி அவர்கள் யாராவது மௌத்தாகிறார் எக்கானமி பொருளாதாரத்தை விட்டு செல்கிறார் பணத்தை விட்டு செல்கிறார் அனந்தரக்காரர்கள் பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள் அனந்தரத்தை நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள் குடும்பம் ஒமன் கலக்க ஐயாளன் மில்லியனர் அல்ல பில்லியனர் அல்ல கோடீஸ்வரன் அல்ல லட்சாதிபதி அல்ல மறுநாள் சாப்பிட்டால் மறுநாள் பசியோடு இருந்த நபி ஒரே நாளில் இரண்டு நேரம் எங்கும் கவனிப்பார்கள் அதிசை ஏந்தி அதிர்ச்சி தடுக்கிறது என்னிடம் காட்டுங்கள் நான் வாபஸ் வாங்குகிறேன் ஒரு நாளைக்கு நபி அவர்கள் ரெண்டு நேரம் பயிர்களை சாப்பிடாத நபி ஒரு நாளைக்கு அறுபத்தி மூணு வருடமும் நபித்துவதுக்கு பின்னால் அந்த இருபத்தி மூன்று வருடங்கள் ஒரே நாளில் இரண்டு நேர சாப்பாடு சாப்பிடாத நபி என்ன சொன்னார் தெரியுமா ஏழை பிள்ளைகளை அனாதைகளை கஷ்டமான குடும்பத்தை விட்டு சென்றால் என்னிடம் பாருங்கள் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதே என்னுடைய பொறுப்பு இந்த அதில் யாருக்கு சொல்கிறார்கள் நம்மிலுள்ள பிள்ளைகள் நம்மிலுள்ள பிள்ளைகள் பாருங்கள் நம்மிலுள்ள வெட்டாதிபதிகளுக்கு நம்மிலே உள்ள கோடீஸ்வரர்களுக்கு நம்பியவர்கள் கோடீஸ்வரன் அல்ல நம்பியவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் நம்பியவர்கள் கேட்ட தெரியுமா உங்கள் மலைகளை தங்கமாக மாறி தருவா முகது மலை மாத்திரமல்ல சம்போது சரியா விளக்கிறார் முகது மலை ஒரு அதில் முழு மலைகளையும் தங்கமாக மாற்றி நீங்கள் போய்விட தேவையில்லை நீங்கள் போகின்ற இடத்துக்கெல்லாம் அந்த தங்க மலையில் ஒரு பகுதி நடந்து வரும் நிலத்தோடு வரும் எங்கு போனாலும் தங்கம் உங்களோடு வரும் அல்லாஹ் பெரியவடையவா நபியருடைய ஒரு சிக்னலா ஒரு இஷாரா சந்திரனை பிளந்தாங்களா நூத்தலைத்தலாத்துடைய அந்த ஊரை தூக்கி பிறத்தி அல்லா டெட்சி ஊரை டெட்சியாக மாறியது எவரில் இருக்கின்ற எல்சிசானுடைய சிம்மாசனத்தை கண்மூடி திறக்கின்ற நேரத்திற்குள் பலஸ்தீனுக்கு கொண்டு வந்த அல்லா முடியாதா தங்கமணி வரும் உடைய தெளிப்பது உங்களுடைய பக்கத்தில் இருக்கும் இந்த லைஃப் தரவா இப்படி ஒரு இந்த லைஃப் வேணுமென்றால் உங்களுடைய பேர் அல்லா சொல்லவில்லை நான் இப்படி கேட்பேன் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறேன் சொல்லுவேன் நபியர்கள் ஆம் என்றால் கிடைக்கும் நபியர்கள் நான் வாழ்க்கையை வாழ்க்கை தெரியுமா யாரும் யாருவா இல்லை நபியவர்கள் எடுத்தாலும் பெயிலியராக மாட்டார்கள் நபியவர்கள் எடுத்தாலும் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட அழகான முறையில் நடத்தார்கள் உண்மத்தை பயந்தார்கள் சமூகத்தை பயந்தார்கள் ஒரு நாள் நீ தருவதை சாப்பிட்ட அங்கெல்லாம் மறுநாள் நீ சோதிப்பாய் பசியை அந்த பசியிலே சபர் இப்படிப்பட்ட நபி அந்த நபி சொன்னார்கள் முழு மளிகை தங்கமாக அல்ல தந்தாலும் மூன்று நாட்களுக்குள் சதக்கா கொண்டு மூன்று பரம்பரைகளுக்கு அக்கௌண்டிலே சேர்த்து பிறக்காத பிள்ளைக்கும் அக்கௌண்ட் சேர்மேன் அல்ல என்னுடைய பேரு சிலை இல்லை பிள்ளைகளுக்கு சொத்து சேருங்கள் பிள்ளைகளுக்கு வீடு கட்டுங்கள் தேவை கேட்டவாறு அனுபவிங்கள் ஏழைகள் அனாதைகள் விதவைகளிலும் ஒரு கண்ணியமான ஒரு வீட்டை அல்ல தருவான் மாட்டான் வீட்டுடைய வீடை கிடைக்க இப்பொழுது எங்கிருந்து வந்து இறுதி நேரம் முடிக்க போகிறேன் எங்கிருந்து வந்து தெரியுமா ஒரு யூடியூப் போட்டேன் இப்பொழுது ரவுண்ட் போகும் போட்டு அதே பாதைக்கு செல்கிறேன் இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பெய்ய என்று சொன்ன சம்பவம் இன்னும் முடியவில்லை சம்பவம் முடியவில்லை ஏன் இப்படி உங்களுடைய பெயரை சொல்லி மழை பெய்கிறது காரணம் என்ன கேட்டார் என்ன தெரியுமா காரணம் இந்த சாமியில அறுவடை மாவின் அறுவடை கிடைக்குமே இந்த தோட்டத்தில் அறுவடை செய்த பிறகு அறுவடையை மூணா பிரிப்பேன் மூன்றாக பிரிப்பேன் ஒரு பங்கு அடுத்த முறை பிறகு இரண்டாவது பகுதி என்னுடைய குடும்பத்துக்கு மூன்றாவது பகுதி அல்லாவுக்காக வருமானத்தில் அவருடைய தளத்தில் அது அந்த கடமையில் இருந்திருக்கலாம் முந்தைய கால சம்பவம் ஹண்ட்ரடில் எவ்வளவு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு விதவைகளுக்கு கொடுப்பதற்கு ஒதுக்கி விடுவேன் அறுவடை தினத்தில் வருவார்கள் எல்லோருக்கும் கொடுப்பேன் கொண்டு போவார்கள் இதுதான் என்னுடைய அமல் இந்த அமல் தான் உங்களுடைய தோட்டத்துக்கு பெயரை சொல்லி மழை பெய்கிறது இப்படி செய்தால் பசாத்தியமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் வரலாம் நமக்கு வியாபாரம் நடக்கும் நமக்கு நடக்கும் நம்முடைய பில்கிலையும் நம்முடைய முடியும் கண்ணியமனவே சம்பவத்தோடு ஹரிசலை இணைத்து முடிக்கப் போகிறேன் இந்த தலைப்பு பெரிய தலைப்பு இந்த தலைப்பு ஜும்மாவுடைய நாளில் என்னுடைய பணிவான வேண்டுகோள் யாரும் நீங்கள் மாற்றமா எடுக்க வேண்டாம் ஒன் அவர் அதானில் இருந்து மேக்சிமம் ஒன் அவர் மெம்பர்ல எத்தனை மணி சேர வேண்டும் என்னுடைய கருத்து என்னுடைய சொல்வேன் நீங்கள் மன தூய்மையோடு நினைக்கிறீர்கள் பனிரெண்டு ஐந்து ஆறு காலம் என்றால் சுண்ணம் தொடர்ந்தவுடன் என்பது இப்பொழுது ஸ்லிப்பரை போட்டுக்கொண்டு எல்லோரும் போகின்றனர் நீங்க எல்லோரும் ஸ்லிப்பரை போட்டுக்கொண்டு வாகனத்தில் ஏறி டிரைவ் மெயின் ரோட்டை தாண்டிருந்த நேரம் பனிரெண்டு பத்துக்கு பன்னெண்டுக்கு ஏறி இருந்தார்கள் எத்தனை மணிக்கு பிரசங்கம் ஆரம்பித்தது டுவெல் தேர்ட்டி ஜும்மாவுடைய அதானை மத்தியிலே கேட்க நியத்து வைங்க டூ அவர் த்ரீ அவர் கேட்க வேண்டிய அதானிலிருந்து மேக்சிமம் ஒன் மேக்சிமம் அதானிலிருந்து டுவெல் டென் கோயில்கள் ரோட் வந்தவர் மசிதுக்குள்ள போய் வருகின்ற நேரம் சேர்த்து கொஞ்சம் கவனம் எடுங்கள் ஹத்தீமை நிம்பரில் ஏற்றும் பொழுது இந்த கவுன் மசிதில் இருக்க வேண்டும் என்னுடைய கருத்து என்னுடைய உரிமை இந்த கவுன் நிம்பர் படியே காலை வைக்கின்ற பொழுது இருக்க வேண்டும் வழியில் இருந்தவர்கள் எப்படி இஸ்லாம் ஏழைகளான ஒரு பணக்காரர் அவரை போய் கடையை கட்டிட்டு மாமா பெரியப்பா தாத்தா அதை பேர் சொல்லவில்லை ஹாஜியா ராஜியான்னு தொத்தினோமே ஹாஜியா தொத்தாயினால் அவருக்கு சிறந்து விட்டு அவருடைய பணத்துக்கு பதில் சொல்லப்படும் அவருடைய கோலை அட்டோ பண்ணப்படும் ஒரு காலத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணியவர் இதை கவனப்படுத்துங்கள் இதுவும் அதே உதவி எல்லோருக்கும் தேவைங்கள் இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்தவர்கள் சொந்த வீட்டை இழந்திருக்கிறார்கள் ஏழைகள் லிஸ்டுக்கு வராது மத்திரிக்கு ஜக்காத் கேட் அப்ளிகேஷன் போர்மிலே ஃபில் பண்ணி வராது அவரே ஜக்காத் கொடுத்தவர் அவர் ஜக்காத் கொடுத்த பணக்காரர் ஏழைகள் இப்படியான தேடுகள் பஸ் கடையில கோரியண்டாக இருந்தேன் என்னுடைய கல்யாணத்தில் நடத்திய பஸ் எனக்கு வீடு வாங்கி தந்த பஸ் எனக்கு எத்தனையோ விஷயத்தில் உதவி செய்ய பஸ் என்னுடைய உமாவுடைய வாப்பாவுடைய மெடிக்கல் ஃபீஸை கட்டியவர் ஹாஸ்பிட்டல் பில்லை பண்ணியவர் அந்த பஸ் சிங்கிள் இருக்கிறார் நான் சொந்த கடை வைத்திருக்கிறேன் அந்த பஸ்ஸுக்கு நான் என்ன செய்வேன் சில கொஸ்டின் தனியாக பிசினஸ் அந்த கொஸ்டினை கொள்ளு போட்டு வச்சு காலம் இந்த தலைப்பு முடிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பனிரெண்டு பத்து இருந்தால் என்னுடைய மொத்தமா கம்ப்ளீட்டாக திருப்தியாக அழகாக முடிந்திருக்கும் நீங்கள் என்னை அரைப்படுத்தியதற்கு பின்னர் தான் மெம்பரில் என்னுடைய சில சப்ஜெக்டுகளை சொல்வதற்கு எனக்கு நேரம் போதாது ஹத்தீசுடைய அதாலை குறைந்தது பெரிய அதாலை அல்ல மின்பருக்கு ஏறியவுடன் ஹத்தீஸ் சொல்லிவிட்டு உட்கார்வார் அந்த அதாலையாவது இதற்கு பின்னால் மத்தியிலே இப்படி உட்கார்ந்து கேட்பேன் வைராக்கிய வைங்கள் நல்ல ஒரு துவாவும் கேளுங்கள் சொத்துப்பாவின் மூலம் நம்முடைய வாழ்க்கை மாறும் எல்லாம் சுவானதாலா என்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தணுமோ பேசணுமோ அதை வாழ்க்கையில் அமல் செய்து அல்லாவுடைய அருமை அடைகிற பாக்கியத்தை நம்ம நிறைவேற்றுவதாக தலைவருடைய பாவங்களை மனிதர்களாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனிதர்களாக கொட்டாதனுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக நீமானை தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக நல்ல அகலாக்குகளை தருவாயாக பிறகு உதவி செய்கின்ற மனப்பாங்கை தருவாயாக அதன் மூலம் நம்முடைய பொருளாதாரங்களை மறக்க செய்வாயாக பாதுகாப்பை தருவாயாக நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக எல்லா அதிகாரிகளையும் தலைவர்களையும் இஸ்லாமிய முஸ்லிம்கள் சாதவாதங்களாக்குவாயாக இஸ்லாமிய எந்த விதமான திட்டங்களை தீர்த்து வைக்காதையாகும் அப்படி திட்டம் தேடி அதை கவுழ்படியாக்குவாயாக அவர்களுக்கு அதை பாதகமாக்குவாயாக எல்லோருடைய உள்ளங்களை விஸ்வநாதன் விஷயங்களை பற்றி அன்பை மரியாதை போடுவாயாக ஈமாடன் வாழ்ந்து கலிமானன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக வாசம் தாவானா அன்பாக இருக்கிறார்கள்